அதனால என்ன கோடு நான் போடுகிற கோடு தலைவன் சீக்கிரம் வந்துடுவான்னு நினைக்கிறேன் நீயும் அந்த கோடாகி எப்படின்னா அது நல்ல வேலையை அந்த கோடு தொடங்குற இடத்துல வச்சுட்டா தரலாம் அது அப்படி இல்லாம இருந்ததுன்னா நீட்டிக்கும் கோடு இதெல்லாம் அகப்பொருள் சங்கலை சங்கலைக்கும் இதெல்லாம் படிச்சிருந்தா தண்ணி விட்டு படப்படும் இல்லைன்னா அந்த கோடு என்ன அது என்ன கோடாவது ஆகுது அதெல்லாம் பாடி இது பாடின பிறகுதான் இவர் இங்கே வர அவர் அங்கிருந்து அப்படியே மற்ற இடங்கள்லாம் செய்ய போறார் அப்போதெல்லாம் தண்ணீர் பந்தல் வைத்தார் இதெல்லாம் ரொம்ப பெரியவரான ரொம்ப அருமையில எந்த பக்கம் எந்த பாட்டு ஆமா மங்கை மார்கையில் வளையும் கொண்டையும் உயிரும் கொண்டையும் பணி கொள்வான் பொங்கு மாமலர் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி பொலியுமே அவனுடைய திருவடிக்கண் நான் அடியனுடைய தலையானது எழுந்திருந்து விளக்கம் பெறும் இருந்து புண்ணியம் செய்யும் என்று சொல்ற பத்தர் சூழப்பார் ஆபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழச்சி வீரான் தில்லை மூதூனடம் செய்வான் பத்தர் சூழ அவன் எப்பொழுதுமே அடிவர்கள் சூழ இருப்பாரலாம் பராபரன் பரம் அபரம் ரெண்டுக்கும் தலைவன் இம்மை மறுமை அம்மை மும்மைக்கும் தலைவன் அவன் பராபரன் பாரில் வந்து பார்ப்பான இந்த இந்த உலகத்துல என் போன்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள கீழே இறங்கினான் வந்து பார்ப்பான் என பார்ப்பான ஒவ்வொரு உயிருக்கு இருக்கிற பக்குவத்தை பார்ப்பான் அதனால அப்படி பார்ப்பான் என சித்தர் சூட சிவபிரான் மூது நடம் செய்வான் இப்படி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஆன்மாக்கள் பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் இருக்குங்கிறதையும் பார்ப்பான் அதே பெருமான் தில்லையில இடையராத நடஞ்செய்து கொண்டு இருப்பான் கூட என்ன யார் இருக்கா அடி அவங்க அவங்கெல்லாம் இருக்கதான் பாஞ்சலி யார் வியாக்கரம் அவங்கெல்லாம் இருக்காங்க சித்தர் சூட நடம் செய்வான் சிவபிரான் தில்லை மூது நடம் செய்வான் எத்தனாகி வந்து இல் புகுந்து சிவ சிவ எத்தன் இது உலகியல் என்னை எத்திட்டாயா ஏமாத்திட்டான்னு சொல்றோம்ல அதனால நான் வந்து நல்லா முடிச்சுதான் இருக்கிறேன் கண்ணெல்லாம் திறந்துதான் இருக்கிறேன் எங்க கண்ணுக்கு தெரியாம உள்ள வந்துட்டானே அப்ப என்ன அர்த்தம் எத்தன் உள்ளம் கவர்கள் எத்தனா அது எத்தன்கிறது கொஞ்சம் சொல்லு கடுமையானதாவது ஒரு மாதிரி இருக்கு உள்ளம் கவர்கள் நல்லா இருக்கும் ஆனா ரெண்டும் பொருள் ஒன்றே ரெண்டும் பேப்பானவன் பெரியவங்க பெரியவங்க அதனால இது சாதாரண ஆன்மாக்களுக்கு வழங்கணும் உன்னை எச்சிப்டால ஆமா ஏன்னா நான் பணங்களும் அறுத்துட்டு போனேன் திருப்பரந்துறையில குதிரை வாங்க போனேன் அப்படி எண்ணெய் ஏற்றி விட்டு எல்லாத்தையும் கை வச்சுட்டேன் ஆனா என்ன அடிமையும் ஆகவே சித்தர் சூழச் சிவபிரான் தில்லை மோது நடம் செய்வான் எத்தனாகி வந்து இல் புகுந்து எத்தன்னா எனக்கு தெரியாமல் என் வீட்டுக்குள்ள என்னுடைய மனசுக்குள்ள வந்துட்டான் அதான் எத்தன் வந்து இல் புகுந்து இல்ங்கிறது இங்கே உடம்பு உள் இல் புகுந்தமை ஆளும் கொண்டு எம் பணி கொள்வான் என்னை அடிமையாகவும் கொண்டான் நான் இனி செய்கின்ற பணியெல்லாம் அவனுக்குரியதுதான் உங்க எனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க அதை வந்து நாங்க அப்போ எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்ய அதனால என்ன என்ன செய்வான் எம் பணி கொள்வான் பொங்கு மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி போலியுமி அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியில் தான் அடியனுடைய சென்னி அப்படியே தங்கி செய்த புண்ணியம் பெருமானுடைய ஆட்கொண்ட அருள் திறன் என்று சொல்லுங்கள் அவர் மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்தீடாவகை நல்கினான் சுவாமி உங்களுக்கு திருப்பரந்தூரில் என்னென்னலாம் செய்தார்னார் அவர்கிட்ட போன பிறகுதான்ப்பா இந்த உலக வாழ்க்கையை மாயம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் ஒத்த வரல போட்டார் மட்டும் நூத்தி ஒரு பாட்டு தான் கிடைச்ச தொகை இது நமக்கு இது கிடைச்சது சுந்தரது ஆனா சில பகுதி நமக்கு நல்லா கிடைச்சது பாருங்க பாருங்க ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்வு வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது சின்னம் மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி வகை நல்கினான் யாரு வேய தோழுமையன் பங்கன் வேயுடு தோழி அது இவர் வேய தோழுமை பங்கன் வேய என்னன்னா மூங்கில் மூங்கில் போன்ற தொழிலுடைய பெண் அல்லவா வேயூர் தோழி பங்கன் என்றதும் வேயம தோழி தோழுமை பங்கம் ஒண்ணுதான் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான் நம்முடைய திருப்பரந்தரைக்கு வந்தான் காயத்து உள்ளமுது ஊற ஊற நீ கண்டு கொள் என்று காட்டிய சேய சேவடிக்கன் திருப்பெருந்துறையில் வந்து தானாக என்ன செய்தான் காயத்து உள்ளமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய அருமை அந்த கருணையா என்னப்பா என்ன நீ அழைச்சே வந்துட்ட அல்லவா அதனால இந்தா நான் உள்ள இருக்கிறேன் நல்லா அந்த உள்ள இருக்கிற அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அமுதானது ஊற ஊற ஊற ஊற அப்படியே நினைச்சு நினைச்சு பார்ப்பா காயம் காயம் உள்ளமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என என்னை பார்த்த மாத்திரத்திலே உனக்கு அப்படியே தேனாய் என் அமுதவுமாய் தித்திக்கும் செவருமான்னு பாடிட்ட அதனால தேனாய் என் அமுதம்லாம் அப்படி தானா வரும் அது ஊறி ஊறி வரும் அப்ப ஊற ஊற ஆஹா எம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்ற ராஜா அப்படிங்கிறார் பாவம் காயத்து உள்ளமுது ஊற ஊற நீ கண்டுகொள் நல்லா பார்த்து வழிபட்டுக்குப்பா என்று காட்டிய சேயமாமலர் சேவடிக்கண் இப்பொழுது ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற சேவடி ஆனா அந்த காயத்துக்குள்ள கொண்டு வந்த போது நல்ல அமுது ஊற ஊற பாத்துக்கப்பா என்று சொன்னாரே அப்படிப்பட்ட அந்த திருவடிக்கன் நம் சென்னி மன்னித்திகழுமீ அரியனுடைய தலை எங்க இருக்கணும் அங்க இருக்கணும் தலையே நீ வணங்காயினார் இங்க தலையே நீ அங்கே இரு சென்னி மன்னி பொருந்து திகழும் சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்ட ஓ மணி ஒன்பதா சரி சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உயலாம் அதனால என்னையா இந்த ஆறோட வைப்புமா சரி மணி ஒன்பது அல்லவா சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உயலாம் பெருமான் வந்து என்னை அப்படியே உள்ள உள்ளத்திலே கொண்டான் அப்படி உள்ளத்தில் கொண்டவன் தீவினை கெடுத்து தீமைகளை எல்லாம் தீவினைகளை எல்லாம் நீக்கிவிட்டு உயலாம் பத்தி தந்து நான் இந்த ஆன்மா கரையேறக்கூடிய பக்தி அவன் கொடுத்தான் பக்தி தந்து தன் பொற்கடற்கனி பன்மலர் கொய்து சேர்த்தலும் அந்த பக்தி எனக்கு கொடுத்ததுனாலதான் நான் போய் ரெண்டு மலர்களை படித்து திருப்பெருமான் திருவண்டியில போடும்படியான எனக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சது அப்படி சேர்த்தலும் முத்தி தந்து அருமையா எனக்கு வீடு வேட்டை கொடுத்தான் முத்தி தந்து இந்த மூ உலகுக்கும் அப்புறத்தியமை வைத்திடும் அடாரா அந்த முத்திங்கிறது எங்கே நான் பெருமான் திருவடியில் இருக்கிற முத்தி ஆனா அது வந்து இந்த மூ உலகத்தையும் தாண்டி கொண்டு என்னை வைத்தது அப்படிப்பட்ட இடத்தை வைத்திடும் அத்தன் மாமல தேவடி கண்ணும் சென்னி மன்னி மலருமே முத்தி பெற்ற சரி சரி பார்க்கணும் பிறவி என்னும் இக்கடலை நீந்தத்தன் பேரருள் தந்த அருளினான் அருமை பிறவி பெருங்கடல் நீந்து சரி அது அதுவே உரை இருக்கு அல்லவா அறவை என்றடியார்கள் தாங்கள் அருட்பூர் அருட்கூடாம்புக விட்டு அறவை என்று அடியார்கள் அறவைனா ஏற்கனவே மற்ற பற்றுக்களை எல்லாம் அற வை என் நம்முடைய திருவடியை வைத்துக் கொண்டிருக்கிற பெருவன் அவை பற்று நீக்கி பெருமான் திருவடியே துணை என கொண்டிருப்பது என்று அடியார்கள் அல்லது அறவை என்று அடியார்கள் சொன்னா அறவாடி அந்தனன் என்று சொல்லி போற்றினார்கள் என்று கூட சொல்லலாம் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருட்கூடாம் புகவிட்டு அதனால நீ இன்னும் கூட சொல்லலாம் நீ பாராப்பா இனிமே வந்து வெளியே போகவே வேணாம் இந்த அடியார்களை கூட்டத்திலேயே இருக்கணும் மற்ற எங்கேயும் அற வை இங்கே வை உள்ளத்தை என்றெல்லாம் கூட சொல்லலாம் அப்படி அருட்கூடாம் புகவிட்டு நல் உறவு செய்தனை உய்ய கொண்ட பிரான் தன்னையும் தன் அடியாரிடத்தையும் விட்டு நீங்காமல் செய்திருக்கான் அப்படி ஒரு உறவு கொண்டான் அவன் தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி திகழுமி இப்படியெல்லாம் என்னை ஆட்கொண்ட அந்த திறமை இருக்குதே வல்லமை அது நான் என்ன செய்ய முடியாது அப்படிப்பட்ட பெருமான் சேவடிக்கன் அடியனுடைய சென்னி பொருந்தும் உழுவினால் போதிந்திடுகுரம்பையில் பொய்தானை ஓடி வித்திடும் இந்த இந்த உடம்பு இருக்குதே இது பொய் மயமானது ஆமா ரெண்டாவது குழுவோடு எல்லாம் சேர்ந்து இருக்கும்படியான இடம் இது அந்த பொதிந்தெடு குரம்பையில் பொய்தானை ஒழிவித்து இந்த பொய்ப்பொருளாகிய சிந்தனையெல்லாம் எனக்கு நீக்கிவிட்டு என்ன இருந்தானா ஒழிவித்திடும் எழில்கொள் சோதி ஒளிமயமாக இருக்கிற பெருமான் எம் ஈசன் பெருமான் தான் எம்பிரான் எனக்கு தலைவன் என்னுடைய அப்பன் எங்க அப்பா என்றென்று தொழுத கையினராயி தூய்மால கண்கள் நீர் மல்கும் தொண்டர்க்கு யாரெல்லாம் அப்பண்ணி அம்மைனி ஐயனம்னி அப்படி என்றெல்லாம் சொல்லி பெருமானுடைய அப்படி தன்னுடைய கண்களில் தண்ணி வரும்படியாக எவரவரெல்லாம் வணங்குகிறார்களோ அப்படி தொண்டர்களுக்கு வடிவீராமலச்சேவடி கண்ணம் தம் சென்னி மன்னி மண் மலருமி அவருடைய அருமையான குற்றந்தீர்ந்த திருவடி அந்த திருவடிக்கண் என்னுடைய சென்னியானது மன்னி பொருந்தி இருக்கும் பம்பான் ஆய்த்தீரி வேனை வாவென்று பல்வீனை பகை மாய்த்தீரும் கும்பரான் உலகூடருக்கு கூடத்தான் ஆய் நின்ற எம்பீரான் வம்பான் ஆய்த்தீரிவே வம்பன்னா பம்பு பிடிச்சவன் அர்த்தம் இல்ல பம்புன்னா புதுமை தினமும் வந்து வந்து ஒன்றும் பயனில்லாம வந்து இந்த உலக வாழ்க்கை நடத்திக்கிட்டு ஏதோ என்ன மாண்புமிகு அமைச்சரா இருந்தேன் ஏதோ அமைச்சரா இருந்தேன் அதுவா குதிரை வாங்க சொன்னார் போனேன் பெருமா நாட்கொண்டுட்டான் சரிங்களா அதனால இந்த அரசு பதவியோ அமைச்சர் பதவியோ இதெல்லாம் என்றைக்கு நீடிப்பது இந்த உடம்பே நீடிக்காது பதவி என்ன நீடிக்க போகுது இப்படி எல்லாம் திரி வேனை வாவென்று வல்வீன் வா என்று அழைத்தானா அப்படி வளைத்து வல்வீனை பகை மாய்த்திடும் எங்கிட்ட இருக்கிற வல்வினைகளை எல்லாம் மாய்த்தானா நீக்கினான் நீக்கி உம்பரான் உலகூடறுத்து பூரத்தனாய் எங்க இருக்கான் சாணாரு இந்த உலகமெல்லாம் தாண்டி அவன் மேல இருக்கிறான் மேல இருக்கிறான் அந்த இடத்துல இருக்கின்ற இன்பம் தழைத்திடும் நல்ல அடிவர்களுக்கெல்லாம் இன்பம் தருவான் அவர்களுக்கு தன்னை இந்த இடத்துல அழைத்து கொண்டு போயிடலாம் தன்னை இடத்துல அழைத்து கொண்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவன் செம்பொன் மாமர கண்ணம் சென்னி மன்னி திகழும் அவன் அந்த திருவடியில தான் அரியனுடைய தலையானது எப்பொழுதும் பொருந்திருக்கிறது என்று கேட்கிறேன் ரொம்ப அருமையான பாட்டு தான் முத்தனை மூதல் சோதியை முத்தன் என்ன பற்றுக்களை விட்டவனை விட்டவன் எந்த பற்றும் இல்லாத பற்றற்றான் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார் பற்றுக பற்றற்றான் பற்றின இல்ல முத்தன்கிறது விட்டவன் அர்த்தம் எதை விட்டவன் பற்றி விட்டவன் அல்ல முத்தனை முதல் சோதியை முக்கன் அப்பனை மூன்று கண்களுடைய என்ற தந்தையை முதல் வித்தினை வித்தின் கேட்டா இந்த உலக தோற்றத்திற்கெல்லாம் வித்திட்டவன் ஏன் இந்த அறிவுடைய எல்லாம் போகணும்னா அந்த உலகத்துல மீண்டும் பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து அந்த வினையை நீக்கி சிறிய சிறிதாக மேல வரும் அதனால முதல் வித்தினை சித்தனை இவ்வளவு உயிரினையும் இப்படி செய்யறானே எப்படின்னாரு அது ஒரு பெரிய சித்துப்பா சித்து விளையாட்டு விளைவு செய்யுவான் எல்லாமும் வல்ல சித்தரான படலம் எல்லாம் சித்தர் இப்படி சிவலோகனை திருநாமும் பாடித் திரிதரும் பக்தர்கள் இங்கே வம்மின் பா திருவேந்திரத்தை இடையலா சொல்லிக் கொடுக்குற பக்தர்களே நான் இங்க வாங்க இங்க வாங்க என்று எல்லாரையும் அழைக்கிறார் அழைக்கிறார் என்ன செய்யணும் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணி அண்ணாமலையாரை வணங்குங்க சரி போனோம் கோயிலுக்கு போனோம் வந்துட்டேன் சாமி வணங்கிட்டு வந்துட்டோங்காதீங்க பாசம் தீர பணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியல் அவன் வந்தான் ஒரு ஆள் தான்ப்பா வேற யாரையும் முடியாது அதனால் நீங்க எது வரைக்கும் பணியணும் நினைக்க அண்ணாமலையாரை நம்முடைய பாசம் தீர சிவே பாசம் நீரப்பணி மீனு நம்ம எல்லாம் ஆட்டுப்படுத்த பாருங்க தான் பெற்ற இன்பம் பெருகை வையம் சித்தம் ஆர்தரும் சேவடிக்கன் அப்படி போய் பண்ணிருந்தீங்கன்னா உங்க மனசுக்கே குழுகுழுன்னு இருக்கும் எது அந்த திருவடி அந்த திருவடிக்கன் நம் சென்னி மன்னி திகழுமே நம்முடைய திருமொழி தலையெல்லாம் அவன் திருவடியில போய் ஆமா திகழுமே திகழுமே நிச்சயம் இருக்குமே ஆமா மலருமே திகழுமே அதெல்லாம் உறுதிப்பாடு இப்படி எல்லாம் இருந்தால் நம்முடைய நம்முடைய தலையானது பெருமான் திருவடியில் நிச்சயமா உறுதிப்பட அருமை ஆமா இப்படி எல்லாம் நாம் சிந்திக்கிறோம் இப்பொழுது இப்பொழுது